بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا بشر أحدهم بالأنثى ظل وجهه مسودا وهو كظيم وقال تعالى في مقام آخر فأعوذ بالله من الشيطان الرجيم <clears throat> فلما وضعت قالت إني أعيذها وذريتها من الشيطان الرجيم وقال نبينا عليه الصلاة والسلام லி உசாமா பின் ஜெயித் ரதி அல்லாஹூ அன்ஹு வா ஹசன் இபின் அலி ரதி அல்லாஹு அன்ஹு அல்லாஹுமா இன்னி ஒஹிபுஹுமா ஃபஹிப்பஹுமா வ அர்ஹம்ஹுமா வர்ஹம்ஹுமா அவ் கமா கல் அலி சலாத்து வசலாம் கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லா ரபுல் ஆலமீன் உலக வாழ்க்கையிலே மனிதனுக்கு ஒரு முக்கியமான தருணத்தையும் ஒரு பருவத்தையும் கொடுத்திருக்கின்றான் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் வாழ்க்கையிலே ஒரே ஒரு முறை நிகழக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வு என்னவென்றால் அவன் இந்த உலகத்திலே மனிதனாக பிறப்பது அது உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் மட்டுமல்ல ஒவ்வொரு ஜீவராசிக்கும் கூட உலகத்திலே ஒரு முறை மட்டுமே நிகழக்கூடிய ஒரு அற்புதமான அவனுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு என்பதை யாரும் மறுக்க முடியாது அந்த நிகழ்வை மறக்க முடியாது அல்லது மறக்கக்கூடாது என்பதற்காகத்தான் உலகத்திலே மனிதர்கள் எல்லா மதத்தினரிடத்திலும் எல்லா ஜாதியினரிடத்திலும் எல்லா நாட்டினரிடத்திலும் எல்லா இனத்தினரிடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை மனிதன் தன் பிறந்த நாளை குறித்து வைத்து அவனுடைய பிறப்பு என்ற ஒரு அற்புதமான சம்பவத்தை ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக மனிதன் அவனே ஏற்படுத்தி கொண்ட ஒரு நிகழ்வு பர்த்டே ஃபங்க்ஷன் என்றோ அல்லது பிறந்தநாள் கொண்டாட்டம் என்றோ ஒரு நாளை நிர்ணயித்து அந்த நாளிலே உலகம் முழுவதும் உள்ள மனிதர்கள் கலாச்சார வித்தியாசமின்றி தேச வித்தியாசமின்றி மொழி வித்தியாசமின்றி ஜாதி இன மத வித்தியாசமின்றி எல்லா மனிதர்களுமே கொண்டாடக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம் அருமை சகோதரர்களே மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா அம்சங்களையும் எல்லா விஷயங்களையும் சொல்லித்தரக்கூடிய அல்லாட தீன் அல் இஸ்லாம் இந்த விஷயத்தில் மனிதர்களுக்கு காட்டக்கூடிய வழி என்ன இந்த விஷயத்தில் அல்லாவுடைய தீன் இஸ்லாம் மனிதர்களுக்கு என்ன கைட்லைன்ஸ் கொடுக்கின்றது என்ன வழிகாட்டுதல் கொடுக்கின்றது என்பதை ஒவ்வொரு மூமினும் தெரிந்து நடைமுறைப்படுத்த வேண்டியது அவசியமாகும் ஏனென்றால் அல்லாவுடைய மார்க்கம் என்பது வெறும் ஆகரத்திற்கு மட்டுமோ அல்லது வழிபாடுகள் இபாதத்துகள் சம்பந்தமாக மட்டுமோ அல்லது இந்த மனிதனுடைய ஆகர சம்பந்தமான பிரச்சனையை தீர்ப்பதற்கு மட்டுமோ அல்லாவுடைய தீன் இஸ்லாம் மனிதனுக்கு வழங்கப்படவில்லை மாறாக அவன் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வாக மனிதன் வாழ்க்கையில் எதிர்கொள்ளக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு சொல்யூஷனாக அல்லா ரபுல் ஆலமின் தீனல் இஸ்லாத்தை வழங்கியிருக்கின்றான் எதுவரை இந்த மனித குலம் அல்லாஹ் தரக்கூடிய சொல்யூஷனை அல்லாவுடைய தீனல் இஸ்லாம் தரக்கூடிய இந்த தீர்வை தன்னுடைய தீர்வாக ஏற்று தனக்கு தேவையான தீர்வாக ஏற்று அதை தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துமோ அதுவரை இந்த உலகம் வெற்றியிலும் உய்விலும் இருக்கும் என்று இந்த உலகம் அல்லாஹ் சொல்லக்கூடிய தீர்வை புறம் தள்ளிவிட்டு தானாக ஒரு தீர்வை தானாக ஒரு கலாச்சாரத்தை தானாக ஒரு நடைமுறையை ஏற்று பின்பற்ற அழைக்கணுமோ அன்றிலிருந்தே இந்த மனிதகுலம் வீழ்ச்சியை நோக்கும் அழிவை நோக்கியும் சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் அன்றாட நிகழ்வுகள் மூலம் தினந்தோறும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் சகோதரர்களே எம்பெருமானா சல்லாஹூ அலைவசல்லமுடைய வாழ்க்கையில் அல்லா ரபுல் ஆலமீன் சில அற்புதங்களை நிகழ்த்துகின்றான் அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு பரந்த சிந்தனை உள்ளவர்கள் ஒரு விரிவான பரந்த நோக்கு கொண்டவர்கள் விரிவான சிந்தனை கொண்டவர்கள் என்பதற்கு ஏராளமான உதாரணங்களை அவருடைய வாழ்க்கையிலே பார்க்கலாம் அதிலே ஒரு சம்பவத்தை அதிலே ஒரு சம்பவமாக நாம் நம்முடைய ஹதீஸ் கிதாபுகளிலே பெருமானா சல்லல்லா அலிஸ்லாத்துடைய போதனைகளிலே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சம்பவம் என்னவென்றால் ரசூலுல்லாய் சல்லல்லா அலிஸ்லாம் காலத்தில் எத்தனை குழந்தைகள் பிறந்தனவோ அவர்கள் உயிரோடு இருக்கும்போது எத்தனை குழந்தைகள் பிறந்தனவோ அந்த குழந்தைகள் பிறந்த செய்தி கேட்டவுடன் பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்னென்ன செய்தார்கள் என்று பார்க்கும் பொழுது அதிலே ஒரு சம்பவம் ஒரு குழந்தை பிறந்தவுடன் கண்மணி நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் அவரிடத்திலே கொண்டு வரப்படுகின்றது எந்த ஒரு குழந்தையாகவும் ரசூலுல்லாய் சல்லல்லா அலிஸ்லாம் நடைமுறை என்னவென்றால் அந்த குழந்தைக்கு அவர்கள் சில காரியங்களை சில முன்னுதாரணங்களை செய்துவிட்டு சொல்வார்கள் இன்னி ஒய்துஹா மின மினஷைத்தானி ரஜீம் என்ற இந்த துவாவை ஓதுவார்கள் இது துவா மட்டுமல்ல அல்லாவுடைய இறைமறையிலே சூரத்தில் மாயுதாவிலே வரக்கூடிய ஒரு வசனம் இந்த வசனம் இங்கே நாம் பெருமானா சல்லல்லா அலிசன் அவர்கள் துவா ஓதுவதோ அந்த குழந்தைக்காக அல்லாவிடத்தில் பிரார்த்திப்பதோ ஒருபுறம் இருக்கட்டும் இந்த வசனத்தினுடைய பின்னணி என்ன என்பதை பார்க்கும் பொழுதுதான் எம்பெருமானா சல்லாஹூ அலைவசலம் அவருடைய விசாலமான எண்ணமும் அவருடைய பரந்த நோக்கு கொண்ட சிந்தனை நமக்கு முன்னால் வருகின்றது இந்த ஆயத்தை எதை குறிக்கின்றது அந்த ஆயத்துடைய பொருள் என்ன இன்னி ஒய்துஹா துர்ரியத்தகா மினஷைத்தான் ரஜீம் நான் இந்த குழந்தையையும் இந்த குழந்தையிடத்திலிருந்து உறவு உருவாகக்கூடிய வம்சத்தினரையும் நான் ஷெய்தான் விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாவிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்பது அந்த ஆயத்திற்கு அர்த்தம் அந்த துவாவுக்கு அர்த்தம் ஆனால் இந்த ஆயத்தின் பின்னணி என்னவென்றால் இந்த துவாவை யார் செய்த துவா எதற்காக எந்த தருணத்தில் செய்த துவா இந்த துவாவை அல்லாஹ் எப்படி அங்கீகரித்தான் என்பதை பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த துவாவை ஓதியது ஹதரத் மரியம் அலை சலாத்து வஸ்லாம் அவர்கள் எந்த தருணத்தை ஓதினார்கள் அவர்களுக்கு ஒரு அற்புத குழந்தையாக ஆண் துணை இன்றி எந்த ஆணும் தீண்டாமல் அதிசய குழந்தையாக ஹதரத் ஈசா அலை சலாத்து அவர்கள் பிறந்த பொழுது மரியம் அலை சலாத்து ஓதிய துவா இந்த என்று பெருமானா சல்லல்லா சொல்லிவிட்டு இந்த துவாவை எப்படி அல்லாஹ் கபூல் செய்தான் என்பதையும் விவரிக்கின்றார் ரசூலுல்லாய் சல்லா அலிசல்லாம் குள்ளு மோலூதின் அலல் அரபு உலகத்தில் பிறக்கக்கூடிய எந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும் எமுசுக ஷைத்தான் அந்த குழந்தை பிறந்தவுடன் ஷைத்தான் அந்த குழந்தையை தீண்டுகின்றான் ஒரு குழந்தை உலகத்தில் பிறந்தவுடன் ஷைத்தான் அந்த குழந்தையை தீண்டுகின்றான் ஷெய்தானுடைய அந்த கெட்ட தீண்டுதல் பட்டவுடன் எசுர்ரு அந்த எசுர் திஃபுல் அந்த குழந்தை உடனடியாக கதறி அழுகின்றது தான் விளக்கம் சொல்கிறாங்க குழந்தை பிறந்த உடனேயே இன்றைய குழந்தை கதறி அழுகின்றதே காரணம் என்னவென்றால் செய்தான் தன்னுடைய கெட்ட விரல்களால் அந்த குழந்தையை தீண்டும் பொழுது செய்தானுடைய அந்த கெட்ட தீண்டுதல் பட்டவுடன் அந்த குழந்தை கதறி அழுகின்றது இது உலகத்தில் உள்ள எல்லா குழந்தைக்கும் பொதுவான சட்டம் ஆனால் இல்லா மரியம வ ஆனால் மரியமலை சலாத்து வஸ்லாம் அவர்களையும் அவருடைய குழந்தைக்கும் இந்த விஷயத்திலிருந்து விதிவிலக்கு அல்லா அழித்தான் ரப்புல் ஆலமீன் மரியம் சலாத்துக்கும் அவருடைய குழந்தைக்கும் ஈசா சலாத்துக்கும் மட்டும் இந்த விதிவிலக்கை கொடுத்தான் எப்படி கொடுத்தான் ஷைத்தானுடைய தீண்டுதலை விட்டு ஷைத்தான் தொடுவதை விட்டு அல்லாஹ் பாதுகாத்து விட்டான் இங்கே நாம் கவனிக்க வேண்டும் ஈசா அலை சலாத்து வலாம் அவர்களை கொண்டாடக்கூடியவர்கள் கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு பெரிய சமுதாயம் அந்த சமுதாயம் கிறிஸ்தவர்களும் சரி அவர்களே முன்னோடியான யூதர்களும் சரி அன்றைய உலகத்திலே கண்மணி நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை வன்மையாக எதிர்க்கக்கூடிய ஒரு கூட்டம் அன்றைக்கு மட்டுமல்ல இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் அறியாத மக்கள் இஸ்லாத்தின் மீது அனுபவித்திருக்கின்றார்கள் ஆனால் கிறிஸ்தவத்தில் தீவிரமானவர்கள் இன்றைக்கும் இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் எதிரிகளாகவும் ஏன் கண்மணி நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை பற்றி இல்லாத பொல்லாத அவதூறு சொல்பவர்களாகவும் தான் இன்றைக்கும் இருக்கின்றார்கள் அது யாரும் மறுக்க முடியாது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நான் தான் அல்லாஹ் தனக்கு கொடுத்து அனுப்பிய தீனல் இஸ்லாத்திற்கு எதிரான கொள்கையை கொண்டவர்கள் தன்னை பற்றி இல்லாத பொல்லாத அவதூறு பரப்புபவர்கள் தன்னை அல்லாவுடைய நபி என்று ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அந்த சமுதாயத்தில் அந்த சமுதாயத்தால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு நபிக்கு பெருமானா சல்லல்லா அலிசம் எப்படிப்பட்ட சிறப்பை கொடுக்கின்றார்கள் அதாவது மரியம் அலை இஸ்லாத்தையும் அவருடைய குழந்தை ஈசா அலை இஸ்லாத்தையும் மட்டும்தான் ஷைத்தான் உலகத்திலே இதுவரை தீண்டியதில்லை காரணம் என்ன அவர்கள் மரியம் அலி இஸ்லாம் கேட்ட துவா இன்னி ரஜீம் மரியம் அலி இஸ்லாத்திலே தன் தாயார் மரியம் அலி இஸ்லாத்தை உண்டாகி இருந்த பொழுது மரியம் அலி இஸ்லாத்தின் தாயார் இம்ராத் இம்ரான் இம்ரானுடைய மனைவி என்ற அந்த அம்மையாருக்கு பெயர் அந்த பெயரில் தான் அல்லாஹ் குரானிலே சுருத்த ஆலை இம்ரான் என்று தனி சூறாவை இறக்கியிருக்கின்றான் அந்த இம்ராத் இம்ரான் என்று சொல்லக்கூடிய மரியம் இம்ரானுடைய மனைவி அதாவது மரியம் அலை தாயார் அவர்கள் கரு உண்டான பொழுது அவர்கள் நேர்ச்சி வைக்கின்றார்கள் இன்னி நதர்த்து மாஃபி பத்தனி முஹர்ரா யா என்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய இந்த குழந்தையை நான் அல்லாவுக்காக வக்கு செய்து விடுகின்றேன் அல்லாவுக்காக ஒப்படைத்து விடுகின்றேன் அல்லாவுடைய பள்ளிவாசனுடைய பணிக்காக நான் கொடுத்து விடுகின்றேன் என்று அந்த அம்மையார் நேர்ச்சி செய்கிறார் அந்த வரலாற்றை அல்ல வெளிவா தெளிவாக சொல்கிறான் குரானிலே ஆனால் அந்த அம்மையார் நேர்ச்சி செய்ததற்கு மாற்றமாக பிறந்ததோ பெண் குழந்தை புலம்மா வராத் அந்த பெண் குழந்தையை பார்த்த பொழுது அல்லா இடத்துல முறையிடுகிறாள் யாரெல்லாம் நான் ஒரு ஆண் குழந்தையாக இருந்தால் பள்ளிவாசலுக்கு ஒப்படைக்கலாம் நியத்து வச்சேன் ஆனால் எனக்கு பெண் குழந்தையாக பிறந்திருக்குது இப்போ லைசர் தக்கர் கல் உன்சா ஆண் குழந்தைக்கு ஈடாக பெண் குழந்தை ஒன்றும் பண்ண முடியாது இதனால் என்ன சேவை செய்ய முடியும் என்று இந்த அம்மையார் அல்லாவிடத்தில் புலம்பினார் அந்த புலம்பிய விதத்தை எல்லாம் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான் அந்த நேரத்தில் இந்த மரிய அலைசலாத்துடைய தாயார் துவா செய்கின்றார் இன்னி ஒய்துஹா வ துர்ரியத்தஹா மினஷைத்தான் ரஜீம் யா அல்லா இந்த குழந்தையையும் எந்த குழந்தை மரியம் அலைசலாத்தையும் இவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளையும் இவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தையையும் நான் ஷைத்தானின் தீங்கை விட்டு பாதுகாவல் தருகிறேன் என்று மரியம் அலைசலாத்தோசுடைய தாயார் துவா செய்கின்றார் அந்த துவாவின் காரணமாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மரியம் அலைசலாத்தையும் அவங்களுடைய குழந்தை ஈசா அலைசலாத்தையும் ஷைத்தானுடைய தீண்டுதலை விட்டு அல்லாஹ் பாதுகாத்து விட்டான் என்று பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாம் இந்த உலகத்திற்கு செய்தியை சொல்லிவிட்டு எவ்வளோ பேர் பரந்த சிந்தனையோடு விசாலமான எண்ணத்தோடு எந்த விதமான குறுகிய மனப்பான்மை இல்லாமல் இந்த செய்தியை சொல்லிவிட்டு சொன்னார்கள் நீங்களும் உங்களுடைய குழந்தை பிறக்கும் பொழுது இந்த மாதிரியே இந்த துவாவை ஓதுங்கள் இன்னி ஒய்துஹாவ துர்ரியத்தா மினஷைத்தான் ரஜீம் நான் நான் இந்த குழந்தைக்காகவும் இந்த குழந்தையினுடைய வம்சத்தில் உருவாகக்கூடிய குழந்தைகளுக்காகவும் ஷைத்தானுடைய தீங்கை விட்டு அல்லா இடத்தில் பாதுகாவல் தருகிறேன் என்ற துவாவை ஓதுங்கள் என்று பெருமானா சல்லல்லாலத்து கற்றுக் கொடுத்தார்கள் இந்த ஹதீத் புகாரி ஷெரீஃபிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது அருமை சகோதரர்களே இங்கே நாம் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் ஒரு சாதாரண விஷயம் ஒரு குழந்தை பிறந்தவுடன் மூமின்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அன்பு கண்மணி நாயகம் சல்லல்லா அலிசம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு சின்ன துவா ஆனால் அந்த துவாவை எப்படிப்பட்ட ஒரு அழகான பின்னணியோடு ஒரு அற்புதமான வரலாற்று சிந்தனையோடு ஒரு பரந்த எண்ணத்தோடு விசாலமான எண்ணத்தோடு கண்மணி நாயகம் சல்லல்லா அலிசம் அவர்கள் இங்கே நாம் கற்றுக் கொடுத்தார்கள் என்பதை இங்கே நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அடுத்தபடியாக குழந்தை பிறந்தவுடன் குழந்தை பிறந்தவுடன் கண்மணி நாயம் செல்லல்லா செய்யக்கூடிய நடைமுறை என்ன எந்த குழந்தை பிறந்தாலும் சரி அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு இனிப்பு அல்லது பேரித்தம்பழம் ஏதாவது ஒன்றை தங்களுடைய நாவிலே வைத்து அதை சுவைத்து தங்களுடைய எச்சியிலோடு சேர்த்து அந்த பேரித்தம்பழத்தை குழந்தை பிறந்த குழந்தையோட வாயிலை தடவுவார்கள் இதற்கு அரபியில் தஹ்னீக் என்று சொல்லப்படும் இந்த தஹ்னீக் செய்வதும் பெருமானா சல்லல்லா அலிஸ்மருடைய சுண்ணத்தாகும் ஆனால் இன்றைக்கி நீங்கள் குழந்தை பிறந்த உடனே ஆஸ்பத்திரியில் போய் யாராவது நல்ல மனுஷனை கூப்பிட்டு ஒரு இபாத்தான மனுஷனை கூப்பிட்டு உங்களுடைய எச்சிலோடு அந்த பேரித்தம்பழத்தையோ அல்ல தேனையோ கலந்து லேசாக பெருமானா சல்லல்லாத்தில் சுண்ணத்தை நிறைவேற்றுவதற்காக குழந்தையுடைய வாயிலை தடவினா உடனே குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடும் குழந்தைக்கு அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும் என்று மருத்துவர்கள் தடை விதிப்பார்கள் கூட பெற்றோர்களும் அதை நம்புவார்கள் ஆனால் கண்மணி நாயகம் சல்லல்லா அலிஸ்வலத்துடைய சுண்ணத்து எந்த ஒரு உங்கள் குடும்பத்திலோ உங்கள் பகுதியிலோ சாலிகான மனிதர் என்று யாராவது இருந்தால் அவர்கள் கையால் அந்த பேரித்தம்பழத்தையோ அல்லது தேனையோ எடுத்து அவருடைய எச்சிலோடு கலந்து தன் நாவிலே வைத்து சுவைத்து அதை குழந்தையினுடைய அந்த வாயிலை தடவ வேண்டும் என்பது கண்மணி நாயகம் சுலை கரீம் சல்லா அலிஸ்லாமுடைய சுண்ணத்தாகும் அந்த அடிப்படையில் பெருமானா சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் குழந்தை பிறந்தவுடன் இவ்வாறு செய்வார்கள் இந்த தகனீக் செய்த பிறகு அதற்கு பிறகு எந்த குழந்தையை பார்த்தாலும் ஒரு ஈமான் உள்ள மூமினுக்கு மட்டுமல்ல மனிதாபிமானம் உள்ள மனிதனுக்கே அழகு என்னவென்றால் மனிதனுடைய அற்புதமான குணங்களில் ஒன்று என்னவென்றால் எந்த குழந்தையை பார்த்தாலும் அந்த குழந்தையை கொஞ்ச வேண்டும் கண்மணி நாயம் சல்லல்லா அலுவலத்திலேயே ஒரு அழகான சுண்ணத்து தன்னுடைய பேர பிள்ளைகளை மட்டுமல்ல தன்னுடைய குழந்தைகளை மட்டுமல்ல எந்த குழந்தையை பார்த்தாலும் பெருமானா சல்லல்லா அவர்கள் குழந்தைகளை முத்தமிடுவார்கள் குழந்தைகளை கொஞ்சுவார்கள் அன்பாக கொஞ்சுவார்கள் ஆக குழந்தைகளை கட்டியணைத்து முத்தமிடுவதும் குழந்தைகளை கொஞ்சுவதும் கண்மணி நாயம் சல்லல்லா அலுவலம் அவருடைய அழகான சுண்ணத் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நம்ம பல பேர் என்ன பண்ணுவோம்னு சொன்னால் நம்ம குழந்தையா இருந்தால் அதை கொஞ்சுவோம் தாளாட்டுவோம் அதை முத்தம் கொடுப்போம் எல்லாம் பண்ணுவோம் மற்றவர்கள் குழந்தை ஏதாவது குழந்தையா இருந்தால் அதை ஒரு பொருட்டாகவே கருத மாட்டோம் அந்த குழந்தைய ஒரு பொருட்டாய் மனிதனாகவே பார்க்க மாட்டோம் ஏன்னா அதில் நமக்கு சுயநலம் என் குழந்தையா இது யார் குழந்தைய நான் ஏன் அதுக்கு முத்தம் கொடுக்கணும் நாமே அதுக்கு வந்து கட்டி அணைக்கணும் அதற்கு உசாமா ரதி அல்லாஹுத்தலான்னு சொல்கிறாங்க பெருமானார் சல்லல்லாசன் காலத்தில் நானும் சிறுவயது பிள்ளை பெருமானாருடைய சொந்த பேரனான ஹசன் ரதி சிறு வயது பிள்ளை ரெண்டு பேரும் விளையாடிக்கிட்டு இருப்போம் பெருமானார் சல்லல்லாசன் முக்கியமான ஏதாவது மீட்டிங்கில் இருப்பாங்க ஒரு மஷ்வரால் இருப்பாங்க சஹாபாக்களோட ஒரு ஆலோசனையில் இருப்பாங்க வெளிநாட்டு தூதர்களோடு முக்கியமான பிரச்சனை இருப்பாங்க அந்த நேரத்தில் விளையாட்டு பிள்ளைகளாக நாங்கள் ஓடி வருவோம் ஓடி வந்த உடனே கண்மணி நாயம் சல்லல்லா அலுவலாம் என்னை ஒரு மடியிலும் அவர்களுடைய தொடையிலே என்னை ஒரு மடியிலும் அவர்களுடைய பேரன் ஹசன் ரதி அல்லாஹத்துலான்வை இன்னொரு மடியிலும் வைத்துக்கொண்டு கட்டி அணைத்துக் கொண்டு அல்லாஹு மரஹமுகுமா அல்லாஹும இன்னி உஹைப்புகுமா ஃபஹிப்பஹு யாழ்லா இவர்கள் இரண்டு பேரையும் நானும் நேசிக்கிறேன் நீயும் நேசிப்பாயாக இந்த இரண்டு பேரையும் நான் அன்பு செலுத்துகிறேன் நீயும் இவர்கள் மீது அன்பு செலுத்துவாயாக என்று எங்களுக்காக பெருமானா சல்லல்லாஹு துவா செய்வார்கள் எப்பங்க ஃப்ரீயாக உட்காந்துருக்கும் போது இல்லை எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஜாலியாக உட்காந்துருக்கும் இல்லை எவ்வளோ பெரிய பிஸி ஷெடியூலாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய மீட்டிங்கில் இருந்தாலும் எவ்வளோ பெரிய மஷூராக இருந்தாலும் குழந்தைகள் ஓடி வந்தவுடன் அந்த குழந்தைகளுடைய வருகையை ஒரு டிஸ்டர்பாக நினைக்காம ஒரு இடையூறாக கருதாம பிள்ளைகளை அதட்டாம அந்த பிஸி ஷெடியூலில் கூட தன்னுடைய மடியிலே ஒரு மடியில் தான் பெற்ற பேர பிள்ளை இன்னொரு மடியில் இன்னொரு குழந்தை இந்த இரண்டு குழந்தையும் ஒரே சேர மடியிலே உட்கார வைத்து அவர்களுக்காக துவாசிதார்கள் என்று உசாமார் ரதியல்லாஹத்தில் அறிவிக்கின்றார்கள் இப்படி குழந்தைகளோடு அன்பு செலுத்துவது குழந்தைகள் மீது பாசம் காட்டுவது என்பது சகோதரர்களே மனித இயல்புகளில் ஒன்று மனித இயல்பு மட்டுமல்ல எல்லா ஜீவராசிகளுக்கும் உள்ள இயல்பான இயல்பு இதைத்தான் பெருமானா சல்லல்லா அலுவலம் என்று அதிசிலே புகாரிட அதிசில சொன்னார்கள் அல்லா ரபுல் ஆலமீன் அன்பு என்பதையும் இரக்கம் என்பதையும் தொண்ணூறு பங்குகளாக வைத்து அந்த அன்பையும் இரக்கத்தையும் தொண்ணூத்தோரு பங்கை தன்னிடத்தில் வைத்துக்கொண்டு ஒரு பங்கை தான் ஜீவராசிகள் அனைத்துக்கும் அல்லாஹ் பங்கு வைத்தான் உலகத்தில் எத்தனை ஜீவராசி இருக்கின்றதோ அத்தனை ஜீவராசிகளுக்கும் அல்லாஹ் ஒரு பங்கு அன்பை மட்டும் பங்கு வைத்துவிட்டு மீதி தொண்ணூத்தொன்பது பங்கை அல்லாஹ் தன்னிடத்தில் வைத்துக் கொண்டான் என்று பெருமானாசலான்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வார்த்தை சொல்றாங்க அதனால் தான் குதிரை கூட தன் குட்டியின் மீது கால் பட்டு விடாமல் காலை தூக்கி கொண்டு நிற்கிறது என்று சொன்னார்கள் அப்படிதான் என்ன குதிரை நம்ம இயல்பாக பார்த்துருப்போம் பின்னங்காலை பூமியில் உராசி கொண்டே இருக்கும் காலை தூக்கி தூக்கி பூமியோட உராசும் பூமியோடு உராசி கொண்டே இருக்கும் அதனால தூசி பறக்கும் அந்த நேரத்தில் பெருமானா சல்லல்லா அலிசுகிறார்கள் குதிரை கூட குதிரை கூட அல்லாஹ் அதனுடைய உள்ளத்திலே போட்ட அன்பின் காரணமாகத்தான் அந்த காலை சிராச்சிக்கிட்டே தூக்கிக்கிட்டே இருக்கிற குதிரை சில சமயங்களில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த குதிரையினுடைய குட்டி குதிரையினுடைய குட்டி அங்கங்கு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய குட்டி சில சமயங்களில் ஓடி வந்து தன்னுடைய தாயுடைய காலுக்கு அடியில் வந்து நின்று கொள்ளும் தாயுடைய காலுக்கு பக்கத்தில் நிற்கும் அப்படி குதிரை குட்டி நின்று விட்டால் அந்த குட்டியை அந்த குதிரை என்ன செய்யுமாம் தன்னுடைய கால் சிராய்க்கும் பொழுது கால் தூக்கும் பொழுது குதிரையின் மீது பட்டுவிடக் கூடாது என்பதற்காக அந்த குட்டி அந்த இடத்தை விட்டு அகலும் வரை தன்னுடைய பிள்ளங்கால்களை தூக்கி கொண்டே நிற்குமாம் குதிரை எவ்வளவு நேரம் குதிரை குட்டி அங்கே நின்றாலும் சரி அது குட்டி அந்த இடத்தை விட்டு அகலும் வரை தன்னுடைய ஒற்றை காலை தூக்கி கொண்டே நிற்கும் என்பதை பெருமானா சொல்லலாம் சொல்றாங்க அது அல்லாஹ் அதனுடைய உள்ளத்திலே போட்ட அன்பின் காரணமாகத்தான் இது மனிதர்களுக்கு மட்டுமல்ல எல்லா ஜீவராசிகளுக்குமே அல்லா ரபுல்லாலும் ஏற்படுத்திய அன்பு என்று சொல்லிவிட்டு இந்த அன்பை மனிதர்கள் குழந்தைகள் மீது காட்ட வேண்டும் குழந்தைகள் மீது முத்தம் கொடுக்க வேண்டும் ஒரு முறை ரசூலுல்லாய் சல்லல்லா அலிஸ்லாம் சபையில் சஹாபாக்கெல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க வெளியூர்லேருந்து சில காட்டரபிகள் வந்திருக்கிறாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக இஸ்லாத்தை பற்றி விளங்குவதற்காக அந்த நேரத்தில் பெருமானா சல்லல்லாத்துடைய சிறிய பேரப்பிள்ளை ஹொசைன் ரதி அல்லாத்தனை ஓடி வர்றாங்க அவங்கள பார்த்த உடனே பெருமானா வாரி அணைச்சி முத்தம் கொடுத்து சரி போய் விளையாடு அப்படின்னு அனுப்புகிறாங்க இதை பார்த்த உடனே அந்த காட்டரபி கேட்குறாரு அவ து கல் து கபிலுள்ள அத்துஃபால் அவ து கபிலுள்ள அத்துஃபால் ஃபைன்னா நானும் கபிலுள்ள அத்துஃபால் இது என்ன குழந்தைகளை போய் முத்தமிடுறீங்க சே சே எங்களுக்கு இந்த பழக்கம்லாம் கிடையாது நாங்கள் அந்த குழந்தைகளை முத்தம் கொடுக்குற பழக்கம்லாம் எங்களுக்கு கிடையாது நீங்கள் குழந்தைகளுமே முத்தம் கொடுக்குறீங்க இது ஒரு அற்புதமான ஒரு ஆச்சரியமான பழக்கமாக இருக்குது என்று அந்த காட்டரபி ஒரு அத்தனுடைய ஆச்சரியத்தை வெளிப்படுத்தினார் எம்பெருமான சல்லல்லா அலசம் சொன்னார்கள் அல்லாவுடைய உள்ளத்திலே அன்பை எடுத்து விட்டால் அதற்கு நான் என்ன செய்ய முடியும் என்று பதிலளித்தார்கள் அல்லாஹ் உள்ளத்தில் உள்ள அன்பை எடுத்துட்டான் இறக்கத்தை எடுத்துட்டான்டா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்போ குழந்தைகளை முத்தமிடுவது என்பது குழந்தைகள் எந்த குழந்தையை பார்த்தாலும் அதன் மீது அன்பு செலுத்துவது என்பது அல்லாஹ் உள்ளத்தில் ஏற்படுத்திய அன்புக்கு அடையாளம் அந்த அன்பின் அடையாளத்தை குழந்தைகள் மீது முத்தமாக நீங்கள் வெளிப்படுத்துங்கள் என்று ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள் ஆக இப்படி சகோதரர்களே குழந்தைகள் விஷயத்திலே பெற்றோர்கள் கவனம் செலுத்துவது பெற்றோர்கள் மட்டுமல்ல எந்த மனிதர்கள் எந்த குழந்தையை பார்த்தாலும் அந்த குழந்தையை முத்தம் கொடுப்பது அதை கொஞ்சுவது கண்மணி நாயம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் கற்றுக் கொடுத்த அற்புதமான சுண்ணத்துகளில் ஒன்று ஆனால் இன்றைக்கு நாம் பெருமானா சல்லல்லாஹு கற்றுக் கொடுத்த இந்த மாதிரி சுனத்துக்கள்லாம் புறந்தளிட்டு அந்த குழந்தைகளுக்கு அக்கிகா கொடுப்பதோ அல்ல தஹனீக்கு செய்வதோ அதாவது வாயிலே பேரிச்சம்பழத்தை வைக்கக்கூடிய அந்த தஹனீக்கு செய்வதோ முத்தம் கொடுப்பதோ அன்பு பாராட்டுவதோ அந்த குழந்தைகளை கொஞ்சுவதோ அதெல்லாம் இல்லை வருஷத்துக்கு ஒருக்க ஹாப்பி பர்த்டே கொண்டாடிடணும் குழந்தைக்கு இது யாருடைய கலாச்சாரம் இது கண்மணி நாயம் செல்லல்லாது கற்றுக் கொடுத்த கலாச்சாரம் அல்ல பிறந்த நாள் கொண்டாடுவது என்பது அல்லாடு ரசூல் கற்றுக் கொடுத்த கலாச்சாரம் அல்ல இது முழுக்க முழுக்க மேற்கத்திய கலாச்சாரம் கிறிஸ்தவருடைய கலாச்சாரம் பிறந்த நாள் கொண்டாடுவது அவர்கள் தான் முதன் முதலில் தங்களுடைய தெய்வத்திற்கே பிறந்த நாள் கொண்டாட ஆரம்பித்தார்கள் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய தெய்வமான இயேசு ஈசா அலை இஸ்லாத்துக்கு தங்களை அவர்களை தெய்வமாக்கியது மட்டுமல்ல அந்த ஈசா அலை இஸ்லாத்துக்கு ஒரு பிறப்பை கொடுத்து அந்த பிறப்புக்கு பிறந்தநாள் கொண்டாட ஆரம்பித்தார்கள் சரி ஈசா அலை இஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள் டிசம்பர் இருபத்தைந்தில் பிறந்தார்கள் என்பதற்கோ அல்லது அந்த பிறந்த நாளை கிறிஸ்துமஸாக சந்தோஷமான நாளாக கொண்டாடுங்கள் என்று சொன்னார் என்பதற்கோ பைபிளிலோ மற்ற அவர்களுடைய ஆதாரங்களிலோ எந்த விதமான குறிப்பும் கிடையாது எந்த விதமான ஆதாரம் கிடையாது ஈசா அலி இஸ்லாம் டிசம்பர் இருபத்தைந்தில் பிறந்தார் என்பதற்கு எந்த விதமான ஆதாரம் அவங்க பைபிளில் கிடையாது அப்படியே பிறந்த நாளை கொண்டாடு ஈசா அலி இஸ்லாம் சொன்னதாகவும் எந்த ஆதாரம் பைபிளில் கிடையாது ஆகவே இப்படி ஒரு ஆதாரமற்ற செயலை கிறிஸ்தவர்கள் செய்து கொண்டிருக்க அந்த கலாச்சாரத்தை நாமும் பின்பற்றி நம்முடைய குழந்தைகளுக்கு மட்டுமல்ல பிறந்த நாள் எந்த பிறந்த நாளை கொண்டாடுவது நசாராக்குடைய கலாச்சாரம் என்று கண்மணி நாயம் சல்லல்லாசுமி எச்சரித்தார்களோ எந்த பிறந்தநாளை கொண்டாடுவது நசாராக்களுடைய கலாச்சாரம் என்று கண்மணி நாயகம் செல்ல எச்சரித்தார்களோ அந்த கண்மணி நாயகம் செல்லல்லா பிறந்த நாள் கொண்டாடி மீலாது ஷெரீப் என்ற பெயரிலே மோலுது ஷெரீப் என்ற பெயரிலே நாள் கொண்டாடுவது எந்த விதத்தில் நியாயம் இது இது அல்லாட துத செல்லல்லா அலிஸ்லம் அவர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய காரியமா அது கேவலப்படுத்தக்கூடிய காரியமா இது பிறந்தநாள் யாருக்குமே கொண்டாடாதீர்கள் பிறந்தநாள் கொண்டாடுவது இஸ்லாமிய கலாச்சாரம் அல்ல அது யூதர்களை கலாச்சாரம் நசாராக்களுடைய கலாச்சாரம் அந்த நசாராக்களுடைய யூதர்களுடைய கலாச்சாரத்தை நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்றெல்லாம் கண்மணி நாயம் சல்லல்லா அலிஸ்லாம் நமக்கு தெல்ல தெளிவாக சொல்லியிருக்க அந்த நாயக சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கே பிறந்தநாள் கொண்டாடுவது மீளாது கொண்டாடுவது எந்த விதத்தில் நியாயம் இது இது யார் கற்றுக் கொடுத்த கலாச்சாரம் என்னங்க இது அநியாயமாக இருக்குது கண்ட கண்ட அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் கண்ட கண்டவர்களெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க கட் அவுட் வைக்கிறாங்க நம்ம உயிரின் மேலான கண்மணி நாயம் சல்லல்லா அவர்களுக்கு பிறந்தநாள் கொண்டாடுனா என்ன கண்ட கண்ட யார் யார் அரசியல் தலைவர்கள்லாம் கொண்டாடுறாங்க அருமை சகோதரர்களே இப்படி சொல்லுவா இப்படி யாராவது ஒருவர் சொல்வார் என்னால் அல்ல நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் நம்முடைய உயிரின் மேலான உலகத்திலேயே ஒப்பற்ற அற்புதமான மாமனிதராகிய கண்மணி நாயம் சல்லல்லா அவர்களை இந்த கழிசடை அரசியல்வாதிகளுடன் ஒப்பிடுவோம் என்று மறந்துவிடக்கூடாது கண்மணிநாயம் சல்லல்லாசம் அவர்களை இந்த கழிசடை அரசியல்வாதிகளோடு ஒப்பிடுவதா அவர்கள் கொண்டாடுகிறார் என்பதற்காக நாம் ரசூல்லாவுக்கு பிறந்தநாள் கொண்டாடுவதா அவர்கள் கட்டோடு வைத்தால் பிறகு நாம் ரசூலுல்லா இஸ்லாத்து கட்டோடு வைக்கலாமா ஒரு உருவம் அமைத்து அவர்கள் சிலை வைத்தால் நாம் ரசூலுல்லா இஸ்லாத்து சிலை வைக்கலாமா ஆகவே அருமைக்குரிய சகோதரர்களே இது போன்று பிறந்தநாள் கொண்டாடுவது கண்மணி நாயம் சல்லல்லாசம் அவர்கள் கொண்டாடுவது பிறந்தநாள் கொண்டாடுவதோ மீலா ஷெரீப் என்ற பெயரில் கொண்டாடுவதோ அல்லது அவர்கள் பெயரில் மொழுது ஓதுவதோ மொழுதை பற்றி ஏற்கனவே உங்களுக்கு விழாவாரியாக சொல்லியிருக்கின்றேன் இது எவ்வளோ பெரிய பிதாத்து எவ்வளோ பெரிய அபத்தம் எவ்வளோ பெரிய அர்த்த குளறுபடிகள் இருக்கின்றன அந்த மௌலிதிலே பெருமானா சல்லல்லாசம் அவர்களை அல்லாவுக்கு இணையாக ஆக்கக்கூடிய சிறுக்கியத்தன வார்த்தைகள் எத்தனை இருக்கின்றன என்ற விவரங்கள் எல்லாம் இதற்கு முன்னால் பலமுறை உங்களுக்கு விழாவாரியாக சொல்லியிருக்கின்றேன் எப்படி அப்பட்டமான பொய்கள் அப்பட்டமான பொய்கள் அந்த மோழு சிறப்பில் வரக்கூடிய வரிகளில் எடுத்து பார்ப்போம் என்றால் அதில் இந்த மோழில் இருக்கிறது ஒரு வரி ஒரு பைத் இருக்கிறது அந்த பைத்துக்கு முன்னால் அதில் ஒரு ஹிக்காயத் என்று எழுதுகிறார்கள் பச்சை பொய்யை அந்த ஹிக்காயத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் பெருமானா சல்லல்லாசம் அவர்கள் ஆமினா அம்மையாருக்கு பிறந்தவுடன் ஆமினா அம்மையார் தன்னுடைய மாமனாருக்கு தகவல் சொல்லி அனுப்பினார்களாம் தன்னுடைய மாமனார் அப்துல் முத்தலிபுக்கு என்னால் கணவன் இல்லை அப்துல்லா இறந்து விட்டார்கள் அதனால் தன்னுடைய மாமனாருக்கு தகவல் சொல்லி அனுப்பினார்களாம் மாமனார் அப்துல் முத்தலிபு குழந்தையை பார்ப்பதற்காக ஓடி வந்தாராம் ஓடி வந்தவுடன் அந்த குழந்தையை பார்த்து சிரிக்க குழந்தையும் பாட்டனாரை பார்த்து சிரித்ததாம் அதை பெருமானா சல்லல்லா செல்லாம் பாட்டனாரை பார்த்து சிரித்தாரலாம் பச்சை குழந்தையாக இருக்கும் பொழுது உடனே மாமனார் அப்துல் முத்தலிப் பெருமானாருடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் பெருமானா சல்லல்லா அலிசம் அவர்களை கையில் வைத்துக்கொண்டு ஒரு தாலாட்டு பாடினாராம் அந்த தாலாட்டு தான் இந்த பைத்து என்று எழுதப்பட்டு கீழே ஒரு பாடல் எழுதப்பட்டிருக்கிறது மூழுது பாடல் அந்த பாடல் என்ன வருகிறது என்றால் அலஹம்துல்லா இல்லதி ஆத்தானி ஆத்தானி ஆதல் குலாப தையீபல் அர்தானி அர்தானி என்று அந்த பைத்து ஆரம்பிக்கின்றது அல்லாவுக்கே எல்லா புகழும் இந்த அற்புதமான குழந்தை எனக்கு கொடுத்து அல்லாவுக்கே எல்லா புகழும் சொல்லி அப்துல் முத்தலிப் அல்லாவை புகழ்ந்து பாட்டு பாடினாராம் சரி இது இது வரைக்கும் உண்மையாக இருக்கலாம் உண்மையாக பொய்யா அல்லா அறிவா எந்த ஆதாரமும் இல்லை அடுத்த வரி வருது பாருங்க அன்தல்லதி சும்மீத பில் குர்ஆனி ஃபில் குர்ஆனி அஹமத மக்தூபன் அலல் ஜினானி அலல் ஜினானி அடுத்த வரி வருகிறது அவர் பாடி வைத்து என்ன சொன்னாராம் அந்தல்லதி சும்மீத்த ஃபில் குரானி உன்னுடைய பெயர் தான்பா குரானிலேயே முகமது என்று எழுதப்பட்டிருக்கிறது யாரப்பா சொல்றாரு யாரப்பா சொல்றாரு கை குழந்தையா பிறந்த பச்சிலம் குழந்தையாக இருக்கக்கூடிய கண்மணி நாயம் சல்லல்லாசம் அவர்களை பார்த்து அப்துல் முத்தலி பாடுகிறார் அந்தல்லதி சும்மீத்த ஃபில் குரானி உன்னுடைய பெயர் தான் குரானிலேயே முகமது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அஹமத மக்தூபன் அலல் ஜினானி குரானிலே மட்டுமல்ல சொர்க்கத்தினுடைய வாசலில் கூட உன்னுடைய பெயர் தான் அகமது என்று எழுதப்பட்டிருக்கிறது குரான் இறங்கியது எப்போது கண்மணி நாயகம் சல்லல்லாத பிறந்து வளர்ந்து ஆளாகி நாற்பதாவது வயதிலே குரான் எழுதி இறங்குகிறது நாற்பதாவது வயதிலே இறங்க போகும் குரான் காஃபிராக இருந்து காஃபிராக மரணித்த அப்துல் முத்தலிபுக்கு அல்லாஹ் வகி அறிவித்தான நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக கண்மணி நாயம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு அருள்வதற்கு முன்பாகவே இறக்குவதற்கு முன்பாகவே குரானுடைய வசனங்களை அல்லாஹ் அப்துல் முத்தலிபுக்கு இறக்கிவிட்டானா சரி காஃபிரா இருக்கக்கூடிய அப்துல் முத்தலிபு சொர்க்கத்தை எப்போ போய் பார்த்தாரு எங்கே போய் பார்த்தாரு சொர்க்கத்தில் உன்னுடைய பேர் எழுதப்பட்டிருக்கு எதை வச்சு சொல்கிறாரு இது ஒரு சாம்பிளுக்காண்டு சொல்லப்பட்டது உங்களுக்கு மூலதிலே உள்ள அர்த்த பிழைகளையும் மூலதில் உள்ள பித்தலாட்டங்களையும் அபத்தங்களையும் ஒரு சாம்பிளுக்காண்டு சொல்வது இப்படி அதை பற்றியே பேசுதா இருந்தால் விழாவாரியா பேசலாம் இப்படி எல்லாவற்றையும் ஆராய்ந்துதான் இன்றைக்கு ஆசியாவிலேயே மிகப்பெரிய மதரசாவான தென்னிந்தியாவில் இந்தியாவிலேயே தலை சிறந்த மதரசாவான தார்லும் தேவ்பந்த் மதரசா பத்துவா கொடுத்திருக்கிறார்கள் மீலாது விழா கொண்டாடுவதும் பிதாத்து மூலது சரி ஓதுவதும் பிதாத் என்று பத்துவா கொடுத்திருக்கிறார்கள் இது யாரோ வஹாபிகளோ அல்ல சலபிகளோ அல்ல தௌஹீத்காரர்களோ சொன்னதல்ல இந்தியாவிலே இஸ்லாம் வளர்வதற்கும் இஸ்லாம் தழைப்பதற்கும் முழு முதல் காரணமாக இருந்த ஆசியாவிலே மிகப்பெரிய மதரசாவான தாருலும் தேவபந்து மதரசாவிலே பத்தோ கொடுத்திருக்கிறார்கள் மோழுது ஓதுவது பிதாத் என்றும் மீலாது விழா கொண்டாடுவது பிதாத்து பிதாத்தை செய்யா லாயிக்கே தரக் விட்டு ஒழிக்கப்பட வேண்டிய காரியம் என்ற வார்த்தைகளால் ஃபத்துவா கொடுத்திருக்கிறார்கள் தேவைப்படுபவர்களின் அணுகுங்கள் ஃபத்துவா காப்பி இடத்தில் இருக்கின்றது தாராளம் தேவபந்திரி ஃபத்துவா காப்பி ஆக அருமை சகோதரர்களே இவ்வளவு தெல்ல தெளிவாக மார்க்க உளமாக்கல் அறிஞர்கள் ஃபத்துவா கொடுத்த பிறகும் ஏன்னா தார்லம் தேவபந்துடைய ஃபத்துவா என்பது நம்முடைய தென் தமிழகத்து முஸ்லீம்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது தார்லம் தேவபந்துடைய ஃபத்துவாவுடைய பவர் என்னன்னு சொல்லி வடநாட்டில் பார்த்தீங்கன்னா தேவபந்து மதரசாவுடைய ஃபத்துவா எவ்வளோ பவர்ஃபுல் என்பது விலகிக் கொள்ளும் ஒன்றும் சொல்ல வேண்டாம் சமீபத்தில் நடந்தது சல்மான் ருஷி ஜெய்ப்பூருக்கு வரப்போறான்னு சொன்னாங்க தார்லூம்லேருந்து ஒரு கண்டனம் தான் தெரிவித்தார்கள் ஃபத்துவா கொடுக்கல ஒரு கண்டனம் தெரிவித்தார்கள் இந்த சல்மான் ருஷ்டி இந்தியாவுக்கு வரக்கூடாது என்று அவ்வளவுதான் மத்திய அரசாங்கம் இயங்கியது ராஜஸ்தான் அரசாங்கம் இயங்கியது மகாராஷ்டிரா அரசாங்கம் இயங்கியது எல்லோரும் சேர்ந்து எல்லா அரசாங்கம் சேர்ந்து திட்டமிட்டு சல்மான் ருஷியை வரவிடாமல் தடுத்தார்கள் சல்மான் ருஷியை வரவிடாமல் தடுத்தார்கள் காரணம் என்ன தேவ் வந்து கொடுத்த ஒரு மறுப்பு ஒரு கண்டனம் அவ்வளவுதான் இப்படி அரசாங்கமே தாராளம் தேவபந்து மதரசா என்பது அவ்வளவு அரசு அதிகாரிகளுக்கு மத்தியிலும் வடநாட்டு முஸ்லீம்கள் மத்தியிலும் பிரபலமான அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மதரசா மார்க்கத்தில் உள்ளதை மட்டும்தான் உள்ளது ஹக் என்று சொல்வார்கள் அந்த மதரசாவிலிருந்தே ஃபத்துவா கொடுத்து மூழுது ஓதுவது பிதாத்து மீலாது கொண்டாடுவது பிதாத்து என்று தெல்ல தெளிவாக சொல்லப்பட்ட பிறகு சகோதரர்களே பிறகு எந்த அடிப்படையில் பள்ளிவாசல்களிலே பன்னிரெண்டு நாளைக்கு பூ கட்டி தோரணம் கட்டி மூழுது ஓதுவது ரசூல்லாவுக்கு பிறந்த நாள் கொண்டாடுவது ஹாப்பி பர்த்டே கொண்டாடுவது எந்த விதத்தில் நியாயம் இது முஸ்லீம் சமுதாயம் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் எப்படி நாம் அதை அங்கீகரிக்கலாம் ஆகவே அருமை சகோதரர்களே நம்முடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி கண்மணி நாயகம் சல்லல்லாசமர்களாக இருந்தாலும் சரி பிறந்த நாள் கொண்டாடுவது எல்லாருக்குமே பிதாத்து தான் ஏன்னா இதில் நம்ம இன்னொரு விஷயத்தை கவனிக்க வேண்டும் ஆ மொழுது ஓதுறதுலாம் பிதாத்து அதெல்லாம் சிறுக்கு அதெல்லாம் கூடாது தௌஹீதுக்கு எதிரானது என்று பேசுபவர்கள் தங்கள் வீட்டு குழந்தையா இருந்தா கேக்கு வெட்டி ஹாப்பி பர்த்டே டு யூ ரசூல்லா கொண்டாடுறது பிதாத்து தான் வீட்டு குழந்தையை கொண்டாடலாம் இப்படி நம்ம சமுதாயத்தில் சில பேர் இருக்கின்றார்கள் ஆகவே நம்முடைய குழந்தையாக இருந்தாலும் கண்மணி நாயகம் சல்லல்லாசம் அவர்களாக இருந்தாலும் சரி பிறந்த நாள் கொண்டாடுவது மீலாது கொண்டாடுவது அல்லது மோழுது சரி போதுவது எல்லாமே பிதாத்துகள் மோழுது என்பது அது பிதாத்துக்கு மேலே ஒரு ஸ்டெப் மேலே அதில் சிறுக்கியத்தான குஃப்ரியத்தான வார்த்தைகள் நிரம்பி கிடைக்கின்றன அதை ஓதுறதுனால எந்த நன்மையும் கிடையாது புண்ணியமும் கிடையாது ஆகவே முழுக்க முழுக்க தவிர்க்க வேண்டிய ஒழிக்க வேண்டிய ஒன்று அதே நேரத்தில் பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் அவருடைய வரலாறுகளையும் அவருடைய சுண்ணத்துகளையும் அவருடைய குணாதிசயங்களையும் அவர்கள் உலகத்திற்கு சொன்ன அற்புதமான செய்திகளையும் பயான்கள் மூலமாக சீரத்து நிகழ்ச்சிகள் மூலமாக வருடம் முழுவதும் வாழ்க்கை முழுவதும் உலகத்திற்கு சொல்ல வேண்டியது கட்டாய கடமை ஏதோ மீலாது விழாங்கிற பேர்ல தான் நம்ம கொண்டாடக்கூடாது மீலாது அல்ல மற்ற மற்ற தினங்களில் வருடம் முழுவதும் பெருமானா சல்லல்லாசம் அவர்கள் பேற்று பேசுவது சுண்ணத்து அவர்கள் அணிந்த ஆடையை பற்றி பேசுவது இபாதத் அவருடைய அசைவை பற்றி பேசுவது இபாதத் அவருடைய தலை முடியை பற்றி பேசுவது இபாதத் கண்மணி நாயம் சல்லல்லா அலிசம் அவர்கள் ஏறி சென்ற ஒட்டகத்தை பற்றி பேசுவது கூட இபாதத் அதில் எந்த மறுப்பும் கிடையாது மாற்றம் கிடையாது ஆகவே பெருமானா சல்லல்லா ஆசம் அவருடைய செய்தியை உலகம் முழுவதும் எடுத்துச் சொல்வது அவருடைய புகழை பரப்புவது அவருடைய சுண்ணத்துக்களை முக்கியத்துவத்தை எடுத்துச் சொல்வது இந்த உலகம் சந்திக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் பெருமானா சல்லல்லா ஆசம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தீர்க்க தரிசனத்தோடு தீர்வு சொன்னார்கள் என்ற இந்த விழ விஷயங்களையும் உலக மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டுமே தவிர அதை விட்டுவிட்டு பனிரெண்டு நாள் பள்ளிவாசலில் உட்கார்ந்து குச்சோ முறையோ என்று கூச்சல் போட்டு சில பள்ளிகளை பார்த்தால் மகரிப் தொழுத உடனே ஜமாத்து முடிஞ்ச உடனே தனியாக போய் தொழ முடியாது ஒரு நாலு பேருக்கு அது பொழுது ஓதுவாங்க அந்த நாலு பேருக்கும் மூணு மைக் வச்சு பள்ளிவாசலே அலற மாதிரி சத்தம் அதுக்கு பின்னாடி போறவங்க சுண்ண தொழுவ முடியாது பரல தொழுவ முடியாது ஒரு ஒரு திக்ரு செய்ய முடியாது துவா செய்ய முடியாது எவ்வளோ பெரிய இடையூறு இதெல்லாம் ரபுல் ஆலம் சொல்கிறான் ஒமன் அதலாம் மிம்மன் மனா மசாஜித் அல்லாஹி யுதுகரஃபியாஸ்மோ அல்லாவுடைய இல்லத்திலே அல்லாவுடைய பெயரை நினைவு கூறுவதை விட்டும் தடுக்கக்கூடியவனை காட்டிலும் மிகப்பெரிய அநியாயக்காரன் யார் அல்லாஹ் கேட்குறான் இன்னைக்கு நம்ம மௌலதுங்கிற பேர்ல மைக்க போட்டு சத்தம் போட்டு போகிறது அங்க வர அடுத்து வர முசலிகளுக்கு அவன் சுண்ணத்தையும் தொழ முடியாது ஃபர்லையும் தொழ முடியாது அல்லாஹ் திக்ரு செய்ய முடியாது இதெல்லாம் கண்மணி நாயம் செல்லல்லாது கற்றுக் கொடுத்த மார்க்கமா ஆகவே அருமை சகோதரர்களே பெருமானா சல்லல்லாசனுடைய அற்புதமான வழிமுறைகளை வாழ்க்கையில் பின்பற்றுவோம் அவர்கள் குழந்தையை பிறந்ததிலிருந்து குழந்தையை எப்படி கொண்டாட வேண்டும் எப்படி கொஞ்ச வேண்டும் எப்படி அன்பு செலுத்த வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்களோ அதையும் நாம் பின்பற்றுவோம் பெருமானா சல்லல்லாலசம் அவர்கள் பெயரால் பிறந்தநாள் கொண்டாடுவதை தவிர்ப்போம் கண்மணி நாயம் சல்லல்லாலத்த சுண்ணத்துக்களை நம்முடைய வாழ்க்கையின் அனைத்து விஷயங்களிலும் பின்பற்றுவோம் வல்ல ரபுல்லாலமீன் அத்தகைய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக மறுமையிலே கண்மணி நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் அவருடைய ஷஃபாத்துக்கு தகுதியான மக்களாக அல்லாலும் ஆக்கியருள்வானாக அன்னாருடைய புனிதமான கரங்களால் ஹவுதுல் கவுச தடாகத்திலே நீர் பருகக்கூடிய பாக்கியத்தை ரபுல்லாலும் தந்தருவானாக வாகிருதாவான் அனில் அஹமதுல்லா ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாய் தலா வரகாத்து